திருக்கானூர் சுவாமி திரு செம்மேனிநாதர் திருவடி போற்றி தேவி திரு சிவயோக நாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்று தொன்னூற்றி நான்காவது திருப்பதிகம் இது திருச்சிமலம் திருவிநாதனும் செம்மலர் மேல் கூரை உருவனாய் உலகத்தின் உயிர்த்து எல்லாம் திருவிநாதனும் செம்மலர் மேல் உரை உருவனாய் உலகத்தின் உயிர்க்கு எல்லாம் கருவனாகி கருவனாகி முளைத்தவன் கானூரில் பரமனாய பரஞ்சுடர் காண்மீனே கருவனாகி முளைத்தவன் கானூரில் பரமனாய பரஞ்சுடர் காண்மீன் பரமனாய பரஞ்சுடர் காண்மீன் பரஞ்சுடர் காண்மீன் பரஞ்சுடர் காண்மீனே பெண்டிரு மக்கள் பெருந்துணை நன்னிதி உண்டு இன்றே என்று கவன்மில் ஏழைகள் கவன்மில் ஏழைகள் பெண்டில் மக்கள் பெருந்துணை நன்னிதி உண்டு இன்றே கவன்மின் ஏழைகாள் கவன்மின் ஏழைகாள் கண்டு கொண்மின் நீர் காணூர் முளையினை கண்டு கொண்மின் நீர் குண்டரீக பொதும்பில் ஒதுங்கியே குண்டரீக பொதும்பில் ஒதுங்கியே தாயத்தார் தமறு நல் நிதி என்னும் இம்மாயத்தே கிடந்திட்டு மயங்கிடே தாயத்தார் தமறு நல்நிதி என்னும் இம்மாயத்தே கிடந்திட்டு மயங்கிடேல் மயங்கிடேல் மயங்கிடேயே காயத்தே உளன் கானூர் முளையினை வாயத்தால் வணங்கீர் வினை மாயவே வினை மாயவே வாயத்தால் வணங்கீர் கூரையில் நின்று உண்டு கூரையில்லா சமன் நெறியை விட்டு குறியில் நின்று உண்டு கூரையில் நாச்சமள் நெறியை விட்டு நிறை கடல் பற்றினேன் கானூர் முளையமன் நிறை கடல் பற்றினேன் நிறை கடல் பற்றினேன் அரியலுற்றினேல் கானூர் முளையவன் செறிவு செய்திட்டு இருப்பதன் சிந்தையே இருப்பதன் சிந்தையே இருப்பதன் சிந்தையே பொத்தல் மண் சுவரு பொல்லா குரம்பையை பொட்டல் மண்சுவர் பொல்லா குரம்பையை மெய்த்தல் என்று வியந்திடல் ஏழைகாள் வியந்திடல் ஏழைகாள் சித்தர் பத்தர்கள் சேர் திருக்கானூரில் திருக்கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே திருக்கானூரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே அடைதல் கருமமே அடைதல் கருமமே கல்வி ஞான கலை பொருளாயவன் கல்வி ஞான கலை பொருளாயவன் செல்வம் மல்கும் திருக்கானுரீதனை செல்வம் மல்கும் திருக்கானுரீதனை கல்வி ஞான கலை பொருளாயவன் செல்வம் மல்கும் திருக்கானுரீதனை திருக்கானுரீதனை திருக்கானுரீதனை எல்லியும் பகலும் எல்லியும் பகலும் இசைவானவா சொல்லிடீனும் துயரங்கள் தீரவே எல்லியும் பகலும் இசைவானவா சொல்லிடீனும் துயரங்கள் தீரவே துயரங்கள் தீரவே துயரங்கள் தீரவே நீரும் பாரும் நெருப்பும் அறுக்கனும் நீரும் பாரும் நெருப்பும் அறுக்கனும் காரும் மாருதம் கானூர் முளைத்தவன் கானூர் முளைத்தவன் நீரும் பாரும் நெருப்பும் அறுக்கனும் காரும் மாறுதம் காணூர் முளைத்தவன் காணூர் முளைத்தவன் காணூர் முளைத்தவன் சேர்வும் ஒன்று அறியாது திசை திசை ஓர்வும் ஒன்றினரு ஓடித்திரிவரே அறியாது திசை திசை ஓர்வும் ஒன்றிலரு ஓடித்திரிவரே ஓடித்திரிவரே ஓடித்திரிவரே ஓமத்தோடு அயன் மாலறியா வண்ணம் ஓமத்தோடு அயன் மாலறியாவண்ணம் வீமப்பேருளியாய் விழுப்பொருள் விழுப்பொருள் காமற்காய்ந்தவன் கானூர் முளைத்தவன் சேமத்தால் இருப்பாவது என் சிந்தையே ஆ காய்ந்தவன் கானூர் முளைத்தவன் கானூர் முளைத்தவன் சேமத்தால் இருப்பாவது என் சிந்தையே என் சிந்தையே வன்னி கொன்றை எருக்கணிந்தான் மாலை உன்னியே சென்று எடுத்தவன் ஒன்றீரல் பன்னி கொன்றே எது கணிந்தான் மலை உண்ணியே சென்று எடுத்தவன் ஒன்றீரல் எடுத்தவன் ஒன்றீரல் தன்னை வீழ தன்னை வீழ கனி விரல் வைத்தவன் தன்னை வீழ தனி விரல் வைத்தவன் கல்வி மாமதில் தானூர் கருத்தனே தன்னை வீழ தனி விரல் வைத்தவன் கல்வி மாமதில் தானூர் கருத்தனே தானூர் கருத்தனே தானூர் கருத்தனே